அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களில் ஒருவர் தும்மி அல்ஹம்துல்லா என்று கூறினால் அவருக்காக எர்ஹமுக்கல்லா என்று கூறுங்கள் அவர் அல்ஹம்துல்லா என்று கூறவில்லையானால் அவருக்காக எர்ஹமுக்கல்லா கூறாதீர்கள் என நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் முஸ்லிம் இரண்டு ஒன்பது ஒன்பது இரண்டு